விளக்கமலம் ஆதித்தருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிமன்னா ஒன்றே பரிசும் பல்லாண்டு வழிவாரில்

வணிவார் சோதி வளத்துறைய தொடராணியம் வல்லாண்டு படைவோர் பக்கம் வழங்கும் அப்பாஞ்சனியம் வல்லாள் பத்தின் நாங்கள் இராக்கடல் வாழ் இலங்கை வாழாக படைவதானுக்கு பல்லாண்டு கோருது சிறுபதம் முன்னம் வந்து எங்கள் உலாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்துள்ள கூடுமினார் நமோ நாராயணாய குலத்தை அசுரைநாட்டனரை என்ற இரடி தேசந்தனக்கு

கையடைத்தாயுங்கள்

அடிக்கடியாவின் எழுத்தப்பட்ட அண்ணாலே அடியாங்களை குடல் வேதத்தின் திருமதுரையில் திருமணித்து ஐந்தரையமைனாக தலைப்பாய்ந்தவனே உன்னை நாமம் பரவரவே பல்வகையாலும் புகைத்திறனே உன்னை பல்லாண்டு கோருவனே ஆண்டு புகைத்திறனே பரமேத்தியே சார்ந்தமென்னும் இல்லாண்டான் தன்னை வெள்ளிபத்தோட்டு சத்தம் விரும்பியதார் நமோ நாராயணாயவென்னே பல்லாண்டம் பரமாத்மனை சோழ்ந்திரைந்த பல்லாண்டென்னுபவித்திரனை பரமேத்திரை சார்ந்தவென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிபத்தோ விட்டு தன் விரும்பியதாழ்ப்பார் நமோ நாராயணாய பல்லாண்டம் கிழக்கிய வாரசாரம் பணவய பஞ்சக்கரை புனவயங்களே எங்கள் தருளானிதீனைப்பவனத்தோனே திருமையால் நினைய வல்லார் கதீனை கந்தன் மாலா கண்டு

குணநான் உயிர கொண்ட ஓத்தினை குணங்கொண்டுள்ள பூரணே குருமாயிரம் அப்பனையும் கொண்ட பூக்கள் மலத்தினால் சிலத்தரண்ணால் வேட்கமே தூரவாங்கே விளங்கினர் கிணியவாண்டனே போல் எந்த நரும்புதம் புகழ்கிட்டு அடிமை போனே காத்து வைத்து கருமே சாருபோல பருகினர் ஒருவனை உலகம் கொண்டா கோவினை குழந்தவேயா ஒருமனை திரளை வச்சத்தேனை பைம்பொன்னை அமலர் சென்னை பூவினை புகழுந்தொண்ட என் சொல்லி புகழ்வதாய் மறுமருந்தை நட்பு விழுந்த போலை உயர்ந்தொருவரங்கமேயான திருமலை ஒருமையான தன்னை நினைவார் தனது கரும்பின் தாத்தை திருவின பரிவாரோ மலைக்கிழர் கொள்க தேவர்க்கெல்லாம் தேவனாய் உலகம் கொண்ட உள்ளீர் உம்மையெல்லாம் இளமையும் சுத்தமும் ஒருவனில்லாது பெத்திமை கண்புடையேனாவது பணியா என்றாய் வண்ணா என் தொழிலோடு பணியுமாறு தான் கமலஜே பானாவது பணியா என்றாய் எண்ணிகைகள் ஆரியா நிதியான மண்டலாபரோரி நின்னையே பரவிராயே அரங்கமாளே அழுக்குறம் பெற்றில் வாயால் தூமையில் தொண்டரே நான் சொல்லினேன் தொல்லனாமே அஞ்சினர் கஞ்சல் என்ன வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினானே போதருங்கள் எந்தனரும் அரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்கும் கலவியே கருதி நானும் பாவியே நாகவென்னே அதனுள்ளே மலித்தொழிந்த சோழ்வழல் குடந்தையானை பாவியே பாவியாலே பாவியே விராமன் என்பன் முதுமலில் ரங்கமே விட்டு அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியில் அப்படியில் என்னுடன் எங்கவென்ன அன்பினால் யானே கொண்டு ஆட்டவன் அழியனாய் மாயத்திற்கு மறுதில் நடந்து வையந்தாய மாமுகனுமங்க பரமனையிலே அனோர்கியமாரமீரானார்க்கு என்னுடைய கரந்த புயமாமாரை கொண்டு சூட்டு வந்தொண்ட பேசினார் பெருமான் பெருமபேசி எதிரால் இங்கு போனார் என்பது இவ்வுலகில் மகிழ்ச்சி ஆசையோ பெரிது கொள்ள அலைகடல் மன்னர் உண்டியா ஒருவன் உலகே கச்சிவேல் மல்லையன்று மன்னினார் குயலார் மத்தையார் குயலார் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் அரங்கம் மையம் கச்சிவேல் மல்லையன்று மன்னினார் குயலார் மத்தையார் குயலார் கங்கை தோணம் மலர் மலர் தேவடி செங்கன் சொன்ன வந்தமிழ் மாலையாளைந்து ஊனமுறை நிவல்லார் ஒளிவிசம் மலர் விளையனும் நாடும் தேவன துதியேத்தும் சேவடி செங்கன் நாளே சொன்ன வந்தமிழ் மாலையாளைந்து

நான்காய் விளக்குலியாய் முளைத்தெழுந்ததை நல்லாராய் பின்னுருவாய் முன்னுரு வேல்பிடிமோ பில்லா பிறப்பிலியாய் மனையரவேல் போதமைந்தாய் உணர்வாய் அரவேல் நிகழ்ந்தாரே தலைபுரையன் பல்வேறு இமயமர்ந்தன் பெருவருவே என்னும் பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்னா ஏதொருவில் மூவருமே என நின்னா பெருமடுவே கடலமுடன் கொண்ட பெருமளவில் கொண்டகாரம் பெருமாளை கருணீர வந்தன் நன்னை தரலார் கருவடைய தன்னை பிரமத்தும் முதல் வந்தன்னை இருளங்கால் தூரில் கோலமைந்தாய் செந்திரத்தலமிலோத வரவல்லாயே திருநான்குமாய் திங்கள் ஞாயிறாய் அந்தளர் வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் என்னும் வாழ்வியே வாழலாம் நினைந்தும் பிரமத்தும் முதல் தீநீர் நமைந்தாய் அந்தனர் மாட்டந்து வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் கனவாயெல்லாம் வாடிய பழனாமடைந்த புனலர் ஒரு கால் நிற்ப ஒரு தாரகை புறந்தடவி அப்பால் மேய்க்கு மண்முழலும் அகப்படத்த நின்றகங்கள் மலர்புறையும் திருவழியை வணங்கினேன் ஒரு கால் நிற்ப ஒரு கால் என்பது எங்களை தந்த வீடு போலி இருவிழம்பினோடு மண்பொழுது மகப்படத்தனில் தாய் வந்த ஊரெல்லாம் தந்தால் பாடு பணிவேர்கள் பணவந்த வந்த வந்து குலாமரந்த பண்பழக்கம் வைகவேணி பூங்காமரம் போதினை அமரம் அன்புரை கொள்கை பாவன உடற்கென்ன சலம்பெருந்தங்களுடல்லா தன்மையார தான் வந்த ஊரெல்லாம் தந்தால் பாரு பரமத்தவந்தவந்தே பரமரந்த பொன்விளக்கம் பொய்கவேலே நடந்தோள் மன்னர் மாறா வடிவாய வடிவேந்து உலகமாண்டு வெப்படே நிறைந்தோள் நடிவேலுக்கா வேல் முதலாவின்னாளோர் விந்தவே கண்ணை காவல் போனா படிபடே சோழ மர்மாலா வடிவாய வடிவேந்து உலகமாண்டே வெற்புடைய நெடுங்கடல் கணிலே வைத்தா வேல் முதலாம் பொற்புடைய மலை அணியன் என்ன ஓங்க உலகம் போதிலாய் நிலா உள்ளாய் உள்ளவார் உள்ளத்தாய் காரகத்தாய் காரமாய் காவலரோ காவலியன் என்பார் கொண்டு பேரத்தாய் பேராத நெஞ்சலுள்ளாய் பெருமானும் திருவடியே பெணி திருவடியில் துன்பத்தாய் நிரஞ்ச தூரத்தாய் ஒன்பிறவே உள்ளாய் உள்ளவாருள்ளத்தாய் காமரவோ காவலையன் தென்பாரமல்ல பேரகத்தாய் பேராளன் நெஞ்சலுள்ளாய் பெருமானன் திருவடியே பேரினேத்தாய் மாமணி வந்து கொண்டே மல்லையாய் மதில் கச்சூராய் பேராய் குரத்தார் வழங்கும் நிறங்கள் மார்பன் குளவரையின் மரப்பா வீரப்பால் குண்டான் தங்கப்பால் கடலாய் வாரின் மேலாய் பணிவரையாய் பணவண்ணா எங்கோ தாயம் பெறாடி ஏழையே உயிரறிகள் வந்து நீர் மல்லையாய் மலை கட்சி ஊராய் பேராய் கொங்கத்தார் வழங்கும் பாரின் மேலாய் பனைவரணியாய் பவளவண்ணா எங்கோத்தாய் எம்பெருமான் உணையாடி ஏழே எங்கனமே ஒழிதறியாமல் பூண்டவளானாய் இகழ்வாய ஒன்றரே நான் என்னவல்லால் என் வளவானாய் பொன்னானாய் பின்னான விளங்கல் சோதி திருமூடி கடத்தானாய் புகழானாய் புலிலேங்காவல் மூன்று புகழானாய் இகழ்வாயில் உண்டதே நான் என்னானா என்னானா என்னல்லால் என்னறிவனே எல்லாராய் வடவானாய் குணபாலானாய் உணவார மலையானாய் மயோர் கண்ணம் பொன்னானாய் பின்னானார் வழங்கஞ்சோரி திருமொழி கடத்தானாய் சொன்னால் நங்காய் கடல் வண்டையிலார் காப்பாரும் பாவவேனால் ரொம்ப பல்லுள்ளால் எத்தனை போதும் குணங்கால் இருக்கையில்லால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே எங்கள் வழங்க சொல்லாய் கடல் வண்ணை செய்தார் காப்பாடும்பேனால் நஞ்சோவில் துளவந்த நம்பி என்று

காமரபோங்கச்சி உலகத்தாய் என்னும் என்ன வெக்காவில் திருவந்த என்ன மாகிய தலைத்தலத்தன் மைந்தா என்ன சொல்லத்த கண்கிலிய சொல்ல என்ன துணமுடவே துளிதோர சோரின் கல்மாரி காத்தா என்ன காமலமும் கத்திபுரத்தா என்ன வில்லெடுத்து வெள்ளியல் தோல் தோய்ந்தா எண்ணம் வெக்காவில் திலமந்து வேந்து உள்ளரத்த வல்லரை எண்ணா என்ன மாகின்ற கைத்தரத்தன் மைந்தா என்ன சொல்லடத்த தகிநிலையை சொல்ல என்ன துளமுலமே துளிசோ மூவா மூவன் கடந்த முதலாய் நின்னா அளப்பரிய ஆறுபடி அரங்கம் தரனை அந்தளவும் சிந்தையானை மலர தைந்தரை தங்காரே வெக்காரல் திருமாலை பாட கேட்டு மனத்தனால் பயன் பெற்றேன் வருக வேண்டு மனக்கிளியை கைகோப்பி வணங்கினார் மூவா முதலாய் நின்றார் திருத்தங்கார்கள் வெட்காவை திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக வேண்டு மடக்கரியை கைகோப்பி அணியருந்து நின்னு வந்தயம்மா என்று உலமே தாங்கி தோபுரவன் நுழையிறைய தோன்றனுக்கு மேல் விரல்கள் என்ன தோமுருவல்ல வைரைய தோன்றனக்கு மெல் விரல்கள் சிவப்பெய்த தலையாங்கே மென்கிளி போல் மிக விளக்கு வெண்பேது கருமலில் கணபரத்தங்கடியே என்ன மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்ன கடதிருவேங்கடம் மேயமைந்தாய் கடம்புறத்தங்கடியே மன்னவர மேயமைந்தாய் கண்ணீர் ரொம்ப போதிருந்த செங்கால மரப்புறம் படைக்க பேசும் சிறு குரல் குடல் உருகி சிந்தித்து நன்கோவரோர் கரையோரம் பாடுவான் கண்ணீரம்ப போந்தறிந்து செங்கால மலப்புறவம் படைக்கு பேசும் சிறுகுடலை குடலுரை செய்து கண்காலம் தன்னுடன் நகரம் பாடி நண்பாளோர் நாடியாக கேட்டு நண்பாளம் நன்மையன்னோ நரையோரம் பாடுவார் புரிமேனி கண்ணம் வாய கைத்தரவமடியில் அயர்ந்த மனமன்னம் பார்வண்ண பத்தர் பித்தர் மணிமலர் மேல் பாவைக்கு பாவம் என்ன நீர் வண்ண நீர் மலைக்கே போவேன் என்ன எதிர்வந்தானை வழிந்தால் நிற்குமார் வண்ணம் திருவேணி கண்ணம் வாய கைத்தரவமடியில் அயர்ந்த பித்தர் மணிமலர் மேல் பாவைக்கு பாவம் எம்பெருமான் திருவரங்கமெங்கே அடியோடோடி கயம் நீராட போனார் புறவத்தால் பாவை மாயன் மொழியோட துள்ளிருப்பாளர்கள் கண்டு பார்த்தால் தன்னிரவனின் தாராவிக்கின்றால் அணியரங்கமானது போதோடி என்றார் நிலையம் பேரைக்கிறார் பேராடு தொடர்ந்தாடி பொத்தாம கயம் நீராட போனார் பொருவத்தார் என்பவர் தென்னிலங்க முன்மலங்க செந்திலே போராடாயிரம் தோர் வானன் அரண் கடந்த புக்கு மிக்க பாலாயுண்டு பாரவென்று பாரவென்று பாரவென்று கொண்ட பேராளன் பேரோரம் பண்ணவன்மே பிறந்தவற்றால் பேசலாம் பேராளும் பாடலக்கம் செல்வம் மாலா தென்னிலங்கு முன்மலங்க சென்னி போராடலாயிரந்தோர் வானன் மாலா

மறைந்த மணியமகே அவ்வண்ணி அவரணாந்தவரன் நந்தினோரி மகரந்தே குறையில் வாழிலங்கையாட ஏவன்களின் விலையே துணையா இங்கே இருவராய் வந்தாய் என் முன்னே நின்ன அவரிய பகுது அவ்வண்ண தவர் நிலைமை கண்டன் தோழி அவரை நான் தேவரன் நஞ்சினார் நாராயணன் மனோக்கா நான் யார் பின்னம் செய்வரின் மனமன் கண்ணு போடி எம்பெருமான் திருமணிக்கு கைவலயம் மேகலயம் கண்டேன் கணமகர குறை இரண்டு எவ்வளவு கண்டெம்பெருமான் கோயில் என்ன இறைவன் நாயனாடி அண்ணார் நாராயணம் மேலோசா நாரியார் போடுகிறேன் எவ்வளவு எம்பெருமான் கோயிலுக்கு இருவன்னோயும் மலையான பணவிடத்திலான் காண்டன் கண்டபோது உள்ளோரும் கல்வானே போவேன் என்பன் என்னாயிரமாக்கோர் புலவிதான் பிந்தரோ எனக்கேதம் என்னுடையும் மாநிலம் கொண்டாரிங்கே எல்லோரும் இழந்தெங்கள் தேவல் மாண்பு சேலுவரம் திருவரங்கம் நம்மூர் மலையார் ஒன்றன் கண்ட போது புள்ளோரும் கல்வானே போகல் என்பர் என்னாகிருக்கோர் புலவிதான் இளங்குருணே

தன்னடந்த நெருந்துராய் மலரிங்கே ஆண்டிரண்டு மகரம் சேக்குடையங்காலமும் எண்ணிரயம் எண்ணிந்தயம் என் மலையம் கொண்டு நயாளம் கொண்டு பொன்னலங்கூரன் போயினாரிமுடைந்த கைத்தலமன் கண்ணம் வாய தன்னலந்த நெருந்துராய் மலரின் கீழே தாண்டிரங்கு மகரம் சேர்க்குடையங்காலமும் எண்ணிரயம் என்மலயம் என்மலயம் கொண்ட பொன்னலந்தோட புனரங்கம் ஓரண்ட போயினார் தேடலாய் பூமரணி நிலவந்த வெயினாண்டா அதிகால சிறுவன் ஆமரவி நிலமே துன்படையும் நீயம் பூமலை அதிகாலை வந்தே கிண்ணே நீ மறை அஞ்சாலே நின்னோர் மாறு ஆலம்பை காண தந்தாலே கவர்ந்தொன்ன தருவன் தந்தாலே கேவன் எழுது வந்தொன் விளையம் நேயம் இருளத்தை கண்ணபுரம் கண்ணங்கள் மாறுக்கு எங்காலும் இதுவப்பலவர்க்கு பழனமே கவர்ந்தருடன் தந்தால் இங்கே வந்து கந்தளயம் நேயம் இரண்டரை தெரிந்தோல் தேரா மண்ணிலந்து பாரதத்தில் மனமோந்தா அறையில் மகனை தைத்தோங்க உலகோட்டல் போற்று கொண்டு போவாமல் வல்ல நாய் புடவியை என் இளங்கமெல்லாமல் என்பமையோ எப்பொழுதும் இருப்பண்ணா பேரால் பாரதத்து மாலவோர்ந்தா மலையில் மால்களை தைத்தோங்க Bye. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு மங்கையும் வல்லாண்டு

రామానుజార్యజ్ఞా పృథివాజమజ్వల జగతజాభినే భూయా సాయోగైరైగణే శ్రీమాన్ శ్రీరంగ శ్రీయమద్రవాభిషిణం సంవర్ధయా శ్రీమాన్ శ్రీరంగ శ్రీయమద్రవాభిషిణం సంవర్ధయా నమ శ్రీ శ్రీనారాయణ प्रसादवप्राप्यैर्वेदालिने श्रीभैरैर्यापात्रं श्रीभाट्यादिगुणार्णवम् इन्द्रप्रवणं वन्दे प्रजावारमुणे पारिधिवारि पेङ्गै ஆழ்வாழ்வாழ் மணவாழமுனிவன் பாடியவன் மாறன் திருவாரி மொழி பொருளை மா வாழினை வாழிய சேவாழி திருநாடி வாழிய உயமார்வன் புரியோரம் வாழிய சுந்தர திருத்தோழினை வாழிய கையவேந்திரிய முக்கோரம் வாழிய கருணை ஒன்றிய கண்ணினை வாழிய புரியாத மனவா मुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने श्री नित्यस्वे नित्यमङ्गल